திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திருச்சேரை திருச்சிற்றம்பலம் பெருந்திரு இமவான் பெற்ற பெண் கொடி பிரிந்த பின்னை வருந்துவான் தவங்கள் செய்ய மாமணம் புணர்ந்து மன்னம் அறந்திருமே நீ தன்பால் அங்கொரு பாகமாக திருந்திட வைத்தார் சேரை சென்னறி செல்வனாரே ஓர் துளவாறு நோக்கி உண்மையை உணரா கொண்டர் வார்த்தையை மெய்யன்றெண்ணே மயக்கீழ் வீழ்ந்தழுந்து வேனை பேர்த்தனையாளா கொண்டு பிறவிவான் பிணிகளெல்லாம் தீர்த்தருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனாரே ஒன்றிய தவத்து மன்னி உடையனாய் உலப்பில் காலம் நின்று தங்கழல்களே தூ நீழ்நிலை விஷயனுக்கு வென்றிகொள் வேடனாகி விரும்பி வெங்கானகத்து சென்றருள் செய்தார் சேரை சென்னரி செல்வனரே அஞ்சையும் அடக்கியாற்ற உடையனாய அநேக காலம் வஞ்சமில் தவத்துள் நின்று மன்னிய பகிரதற்கு வெஞ்சின முகங்களாகி விஷயொடு பாயுங்கங்கை செஞ்சடை ஏற்றார் சேரை சென்னெறி செல்வனாரே நிறைந்த மாமணலை கூபி நேசமோடாவின் பலை கரந்து கொண்டாட கண்டு கருத்த தன் தாதை தாளை எரிந்த மாணிக்க போதே எழில் கொள் சண்டீசன் என்ன சிறந்த பேரளித்தார் சேரை சென்னறி செல்வனாரே பெரேத்த பல்கதிர்கொள் சூலம் வெடிபடு தமரு கங்கை தரித்ததோர் கோலகால பயிரவனாகி வேழம் ஒரே துமை அஞ்ச கண்டு ஒன்றிரு மணிவாய் வில்ல சிரித்தருள் செய்தார் சேரை செந்நெறி செல்வனரே சொற்றுமோன் இமையோர் நின்று தொழுது தூமலர்கள் தூவி மற்றமை உய்கொள்ளென்ன மன்னுவான் புறங்கள் மூன்றும் ஒற்றொரு நொடியின் முன்னம் உள்ளழல்வாயின் வீழ செற்றருள் செய்தார் சேரை சென்னறி செல்வனரே முந்திய உலகமெல்லாம் படைத்தவன் மாலினோடும் எந்த நீநாதனே என்றிறைஞ்சி நின்றேத்தல் செய்ய அந்தமில் ஜோதி தன்னை அடிமுடியறிய வண்ணம் செந்தழலானார் சேரை சென்னறி செல்வனாரே ஒருவரும் நிகரிலாத ஒன்றிரல்லற கண்ணோடி பெருவரை எடுத்து பிறத்ததின் பிறங்கிய முடிகளிற்று மறைவியம் என்ன மலரடி மெல்ல வாங்கி திருவருள் செய்தார் சேரை சென்னெறி செல்வனரே சுவாமி சென்னரியப்பர் அம்பாள் ஞானவல்லி அம்மை திருச்சிற்றம்பலம்